ஒரு சிறப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு பல கயிர்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் இந்த ரபி உல் அவ்வல் மாதம் இந்த மாதத்தில்தான் அவர்கள் பிறந்தார்கள் இந்த மாதத்தில் தான் அவர்கள் வஃத்தாகினார்கள் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே பொதுவாக நதியவர்களை பற்றி பல தலைப்புகளில் பல சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை முன்வைப்பது எங்களுடைய வழக்கம் அதற்கு ரசூசல்லாஹ் அலைவசல்லம் செல்லம் அவர்களுடைய சொல் அவர்களுடைய செயல் அவர்களின் அங்கீகாரம் இதற்கு ஹபீஸ் என்று சொல்லப்படுகிறது நபி அவர்களுடைய நபித்துவம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலம் தொடர்க்கம் இன்று வரைக்கும் நபி அவர்களுடைய ஹதீஸ்களை பாதுகாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் சாபாக்களில் நெருக்கமானவர்களான ஹதரத் அபுபக்கர் ரது எல்லானோ உமர் ரது எல்லானோ உஸ்மான் ரது எல்லானோ அலி ரதுவானோ சாத் சாஹிப் Saeed Zubair Talha Abdul Rahman Abu Ubaidah ரது எல்லானும் போன்ற சஹாபாக்கள் நபியவர்களுடைய சொல்லையும் செயலையும் அவர்களுடைய அங்கீகாரத்தையும் மிக சிறப்பாக பாதுகாத்தார்கள் இன்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் மாபெரும் செல்வம்தான் நவியவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடிய சகாபாக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் நபியவர்களுடைய ஹதீஸை பதிவு செய்தார்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்யும் அப்துல்லா இப்னு சயித் இப்னு அப்து ரப்பி ஐயாயிரத்து முன்னூத்தி எழுநூத்தி ஐயாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஹதீஸ்களை பதிவு செய்யும் அபு ஹுரேரா ரபியல்லான் அவர்கள் ஆண்கள் பெண்கள் சிறார்கள் முதிர்ந்தவர்கள் என்று ரசூசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய சொல் என்ன அவர்களின் செயல் என்ன அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது அவர்களுடைய இரவு பகல் என்ன அனைத்தையும் மிக தெளிவாக நமக்கு முன்வைத்தார்கள் அந்த சஹாபாக்கள் அல்லாஹாலா இந்த உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய சிறப்பு தான் குத்துபு சித்தா என்று அழைக்கப்படக்கூடிய சஹில் புகாரி சஹி முஸ்லிம் தெர்மிதி அபுதாவுத் நசாய் இப்னு மாஜா இந்த கிரந்தங்கள் மாத்திரம் சுமார் இருபத்தெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய சுமார் முப்பதாயிரம் ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை பாதுகாத்திருக்கிறார்கள் நாலாயிரம் ஹதீஸ்களை வடிச்சு நமக்கு தந்திருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை பாடமாக்கிய இமாம் புகாரி அவர்கள் ஆறு லட்சம் ஹதீஸ்களில் இருந்து நாலாயிரம் ஹதீஸ்களை மிக சுருக்கமாக எடுத்து தந்தார்கள் அஞ்சு லட்சம் ஹதீஸ்களை பாடமாக்கிய இமாம் அபு தாவூத் ரஹமுல்லா அவர்கள் நாலாயிரத்தி எட்நூறு ஹதீஸ்களை அபுதாவுதில் பதிவு செய்தார்கள் இப்படி ஒவ்வொரு இமாமும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தியாகத்தை செய்து நபி அவர்களுடைய இந்த ஹதீஸ்களை பதிவு செய்த காரணத்தினால் நபியுடைய உறக்கம் எப்படி நபியுடைய விழிப்பெப்படி நபி அவர்களின் பிரயாணம் எப்படி நபி அவர்களுடைய தனிமை எப்படி நபி அவர்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி நபி சொல்லா அலைவ செல்லம் தன்னுடைய மனைமார்களோடு எப்படி இருந்தார்கள் நண்பர்களோடு எப்படி இருந்தார்கள் உறவினர்களோடு எப்படி இருந்தார்கள் குடும்பத்தோடு எப்படி இருந்தார்கள் பகைவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் சூழ்ச்சி செய்தவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் காப்பிர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்கள் வியாபாரத்தில் எப்படி வழிகாட்டினார்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் குடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் பண்பை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் தனிமையில் எப்படி தொழ வேண்டும் கூட்டாக எப்படி தொழ வேண்டும் ஜக்காத் எப்படி கொடுக்க வேண்டும் தர்மம் எப்படி செய்ய வேண்டும் நோம்பு எப்படி நோக்க வேண்டும் ஹஜ் எப்படி செய்ய வேண்டும் மனிதன் பாவமான காரியங்களை எப்படி எல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஜினா லா ஜினா குரான் தடுத்திருக்கிறது மதுபானம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது சூது விடாதது தடுக்கப்பட்டிருக்கிறது புறம் பேசுவது தடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பெரும் பாவங்கள் நபி அவர்கள் மூது காத் என்று சூனியத்தையும் வட்டியையும் திட்டுவதையும் பெற்றோர்களை அவமரியாதையாக நடந்து கொள்வதையும் பெரும் பாவத்தில் சேர்த்திருக்கிறார்கள் இவைகளிலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் ரசூசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் மிக அழகாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே நான் பலவிடுத்தம் சொல்லிருக்கிறேன் சிரிப்பதையும் அழுவதையும் சொல்லி தந்த மார்க்கம் எங்களுடைய மார்க்கம் எங்க சிரிக்க வேண்டும் எங்க அழுக வேண்டும் எங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் எங்க துக்கப்பட வேண்டும் இவைகளை கற்றுத்தந்த மார்க்கம் ரசூ செல்லாஹ் வலைவ செல்லும் சந்தோஷப்படக்கூடிய நேரத்தில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள் யாரும் சாப்பாடை பற்றி பேசினால் சாப்பாடை பத்தி பேசுவார்கள் துனியாவை பற்றி பேசினால் துனியாவை பற்றி பேசுவார்கள் ஆகரத்தை பேசும் பொழுது ஆகரத்தை பேசுவார்கள் அளவேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் கண்ணீர் விட்டு அழுவார்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சந்தோஷமாக இருப்பார்கள் நல்ல முறையில் நல்லாடை அணிய வேண்டிய நேரத்தில் நல்லாடை அணிவார்கள் மற்றவர்களுக்கு சிரமம் வரும்பொழுது தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணித்து அவர்கள் அதுக்காக வேண்டி தன்னால் முடியுமானதை செய்வார்கள் கனியமான சகோதரர்களே பெரியார்களே உலகிற்கு முன்மாதிரியாக அனைவர்களுக்கும் முன்மாதிரியாக பகைவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியை நபியவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்னவென்றால் யாரெல்லாம் நபியை எதிர்த்தார்களோ யாரெல்லாம் நபியோடு விரோதம் காட்டினார்களோ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட கல் நெஞ்சம் படைத்தவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு அவர்களுடைய அந்த சிறப்பம்சம் அவர்களுடைய அந்த பண்பு இதை தான் அதை எடுத்து காண்பிக்கிறது மேலான சகோதரர்களே யாரும் ஒரு உதவி செய்தால் அந்த உதவி செய்வதை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் உதவிக்கு உதவியாக நன்றிக்கு நன்றியாக பழிவாங்கும் தனம் அவர்களிடத்தில் இல்லவே இல்லை அது பழிவாங்குவதாக இருந்தால் அது அல்லாஹ் ஒருவனை அந்த கற்றலையை அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒருவருக்காக தான் அது இருக்குமே தவிர தன்னுடைய சுய லாபத்துக்கும் தன்னுடைய சுய விருப்பத்துக்கும் ஒருபோதும் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கவில்லை கனியமான சகோதரர்களை பெரியார்களே நபியவர்களுடைய வழிகாட்டலை எல்லா பகுதிகளிலும் எங்களுடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது விசுவாசம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அதை நம்ம வழிகாட்டிருக்கிறார்கள் வணக்கம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் நமக்கு வழிகாட்டிருக்கிறார்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் நமக்கு வழிகாட்டிருக்கிறார்கள் குடுக்கல் வாங்கலிலும் வழிகாட்டிருக்கிறார்கள் பழக்க வழக்கத்திலும் வழிகாட்டிருக்கிறார்கள் குரான் லக்கதுக்கான லக்கும் பிறசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா நபி அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது மகாத்தாக்கும் அவர்கள் எடுத்து தந்ததை எடுத்து நடக்குமாறு அவர்கள் தவிர்ந்து கொள்ள சொன்னதை தவிர்ந்து கொள்ளுமாறும் குரான் நமக்கு ஏவிருக்கிறது குலின் குன்றும் தொகைபூன் அல்லாஹ் பத்தவே என்று அல்லாஹ் அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் நபையோருடைய வாழ்க்கையை பின்பற்றுவாரு குரான் நம்மை பணித்திருக்கிறது அதனால் எமக்கு அல்லாஹ் அல்லாவுடைய கற்றலை மதித்து நடக்கும் நாம் நிறையவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறுவர்களுடைய உள்ளத்திலும் தாய்மார்கள் இந்த பாசத்தை புகற்றினார்கள் தாய்மார்களும் நபையவர்களுடைய சுண்ணத்துகளை பேணினார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு இன்பமாக இருந்தது அந்த அந்த சகோதரர்களே நபியவர்கள் ஒரு உம்மத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு சமூகத்தை உலகத்துக்கு முன்வைத்து விட்டு செல்வதற்கு நான் ஒரு நாள் இந்த துனியா விட்டு பிரிய போகிறேன் அல்லா எனக்கு எவ்வளவு காலம் தரப்போகிறான் என்பது தெரியாது அது அறுபதாக இருக்கலாம் அறுபத்தி மூணாக இருக்கலாம் நபி அவர்கள் திங்கட்கிழமை காலை அவர்கள் ரபியுல் அவளுடைய மாதம் அது பிறகு பன்னெண்டாக இருக்கும் அல்லது இரண்டாக இருக்கும் அந்த அந்த காலை நேரத்தில் சுபகுடைய தொழுகையை தொழ அபுபக்கர் அவர்கள் தக்வீர் கட்ட ஆயத்தமாக இருக்கும் பொழுது ரசூசல்லாஹலை வசல்லம் அந்த மசிதிலே திரையை நகர்த்தி அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அவர்களுடைய உள்ளம் எப்படி பூரித்திருக்கும் சிந்தித்து பாருங்க மக்காலிருந்து விரட்டப்பட்ட நான் அடிச்சு விரட்டப்பட்ட நான் ஒட்டக குடலை என்ற முதுகு மீது போட்டு எனக்கு சித்திரவதை செய்த நான் என்னுடைய களத்தில் கயிறை கட்டு நசுக்கப்பட்ட நான் என்னை மதீனா மக்காவை விட்டு விரட்டடிக்கப்பட்ட நான் என்னுடைய தலைக்கை நூறு ஒட்டகம் விலை பேசப்பட்ட நான் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கேலியாக பேசப்பட்ட நான் இன்ன ஆசைனா கல் கௌதர் فصل ربك وانهر ان شانئك هو الابتر நான் ஆண் சந்ததி எனக்கு ஆம்பளை புள்ள இல்ல எனக்கு கிடைச்ச ஆம்பளை புள்ள எல்லாம் மௌத்தாகிருச்சு அதனால் இவருட மார்க்கம் பரவ மாட்டாது என்று சொல்லப்பட்ட நான் எனக்கு அல்லாஹ் இன்னைக்கு ஹஜ்ஜத்துல் வதாவை தந்து அந்த ஹஜ்ஜத்துல் வதாவை லட்சக்கணக்கான மக்களை கூட வைத்து அங்க அல்லாஹ் சுபான இப்படிப்பட்ட ஒரு தீனை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை தந்து அந்த மினாவுடைய மைதானத்தில் இத ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا என்ற இந்த சூரா சூரத்து நசர் நபி அவர்களுக்கு இறங்குகிறது அங்க லட்சோப லட்ச மக்கள் கூடியிருப்பதை நபி அவர்கள் காண்கிறார்கள் எப்படி மன ஆறுதலாக இருந்திருக்கும் நான் விரட்டி அடிக்கப்பட்ட இடம் நான் சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட இடம் என்னுடைய மகள் பாத்திமா ரவி அல்லாஹு அன்ஹா நான் அந்த சிறு வயதில் என் மீது ஒட்ட குடலை போட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் துடியாக துடிச்சு கொண்டிருக்கும் பொழுது என் முன்னால் அந்த காபத்துள்ளா முன்னிலையில் அழுது குமரக்கூடிய நேரத்தில் லா தபுக்கியா பாத்திமா லா எப்பா அர்பு வைத்த மதரின் வலாவரின் இல்ல அதுகலகுல்லாஹுல் இஸ்லாம் அளவேண்டாம் என்னுடைய மகளே என்னுடைய ஈரக்குலையே ஒரு நாள் நாள் இந்த பூமிக்கு வரப்போகிறது கிராமமும் நகரமும் கூடாரமும் கட்டிடமும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளதான் போகிறது என்று அந்த நன்மாராயத்தை ரசூசல்லாஹு அலை வசல்லம் கொடுத்ததையும் இன்று சக்கராத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் பதினேழு தொழுகை மசிதுக்கு வந்து தொழிலாத அவர்கள் தனக்கு உற்சாகம் வரக்கூடிய நேரத்தில் ஹதரத் உசாமாவையும் ஹதரத் அப்பாஸையும் ஹதரத் அலியையும் ரபியல்லும் மாறி மாறி அவர்களுடைய தோல் புஜத்தில் கையை போட்டுக் கொண்டு கால் இழுப்பட்ட நிலையில் மசிதுக்கு வந்து அவர்கள் தொழுவிக்கக்கூடிய நிலையை காணும் பொழுதே சகவாக்களுக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது மேலான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் உதவி தருகிறேன் வெற்றி தருகிறேன் நபியை நீங்க பிரியக்கூடிய நேரம் வந்து விட்டதை அல்லா இடத்துல மன்றாடுங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய நன்மாராயம் அல்லாஹுடைய ஆறுதல் வார்த்தை இன்னும் அக்கோல் அப்தர் ஆசிப்னு வாயில் என்பவன் நபிக்கு ஆம்பள பிள்ளை இல்ல ஆண் குழந்தை இல்ல அதனால இந்த மார்க்கம் உலகத்துல பரவ மாட்டாது என்று சொல்ல நேரம் அல்லா தாலாக்கிறக் உங்களுடைய பெயரை நாம் உலகம் எல்லாம் உயர்க்க போகிறோம் இன்றைய அமெரிக்காலையும் அசான் இன்றைக்கு ஆஸ்திரேலியாலையும் அசான் இன்றைக்கு ஆப்பிரிக்காலையும் அதான் இன்றைக்கு உலகம் எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா கண்டத்திலும் உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் நபியை பின்பற்றக்கூடிய வெள்ளையர்களையும் கருப்பர்களையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்திருக்கிறான் படித்தவர்களையும் பாவர்களையும் அல்லாஹ் ஏற்படுத்திருக்கிறான் அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்களையும் அல்லாஹ் மிஸ்கின்களையும் ஏற்படுத்திருக்கிறான் அல்லாஹ் லட்சோப லட்ச மக்களை கோடிக்கணக்கான மக்களை உலகத்தில் நாளில் உண்டாக வாழக்கூடிய முஸ்லிம்களை ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் இது அல்லாஹுடைய தனி கருணை அல்லாஹுடைய இறக்கம் அல்லாஹ் நம் மீது கொண்ட பாசம் அல்லாஹ் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பு அது அல்லாஹ் நம்மை இந்த தீனிலும் இஸ்லாத்திலும் தெரிவு செய்திருக்கிறார் மேலான சகோதரர்களே முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும் நாங்க அல்லா எமக்கு தந்திருக்கிறத மதிச்சா அல்லா இது அதிகப்படுத்துவா அல்லா எனக்கு தந்திருக்கிறது பொறுமதியானது இதுக்கு நான் நன்றி உள்ளவராக இருக்கிறேன் என்று சொன்னா அல்லா இந்த நன்றி அதிகரிப்பான் இல்லை என்று சொன்னால் மேலான சகோதரர்களே அல்லா இதை பறிச்சு எடுத்துருவான் அதனால எப்பொழுதுமே அல்லா தந்த இந்த நியமத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அதுக்கு நாம் உத்தாசை வழங்கக்கூடியவர்களாக அதை வளர்க்கக்கூடியவர்களாக அதுக்கு பணத்தால செய்ய வேண்டுமா அதுக்கு உடலால செய்ய வேண்டுமா அதுக்கு என்ன வாழ்க்கையால செய்ய வேண்டுமா என்னென்ன வகையில நான் செய்ய முடியும் நபியவர்களுடைய ஹதீச பாதுகாக்க நபியுடைய வீண பாதுகாக்க அல்லாவுக்கு முடியும் அந்த பிலால் ஹபஷி அவர்களை கொண்டு அந்த சல்மான் பாரிஸ் ரதியல்லான் அவர்களை கொண்டு அந்த அம்மார் அவர்களை கொண்டு அந்த சுஹைப் ரூமியை கொண்டு அந்த அப்னு சாலாவை கொண்டு அந்த அந்த அப்துல்லா சலாம் ரதியல்லான் இவர்களை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய வீணை பாதுகாக்க முடியும் யூதர்களில் தலைவராக இருந்த ஜெயித் சானாக்கல்லா இஸ்லாத்தை நசிவாக்கினான் அப்துல்லா இப்னு சலாமுக்கு இஸ்லாத்தை நசிவாக்கினான் கிறிஸ்தவர்களாக இருந்த தாரி அவர்களுக்கு அல்லா இஸ்லாத்தை நசிவாக்கினான் முஷ்டிக்கிறதாக இருந்த ஏராளமானவர்களுக்கு அல்லா இதை நசிவாக்கினான் அல்லாஹ் எங்களுக்கும் இதை தந்திருக்கிறான் நாங்களும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ரசூ சல்லாஹ் அலைவ செல்லம் மௌத்தாகிறார்கள் அது ரபியல் அவ்வல் ரெண்டாக இருக்கலாம் அது பனிரெண்டாக இருக்கலாம் நபியவர்கள் மௌத்தாக மேலான சகோதரர்களே அபுபக்கர் உதயலானவர்கள் இந்த பொறுப்பை எடுத்த நேரத்தில் இறுதி நபித்துவத்தை வாதிடக்கூடிய நாங்களும் நபிதான் என்று அஸ்வத் அனுசி முசேலமா கர்தாப் துளைஹா என்று சொல்லக்கூடிய பலரும் உருவாகினார்கள் சகாபாக்கள் தன்னுடைய உயிரை மதிக்காமல் தன்னுடைய உடல் பொருளை மதிக்காமல் இந்த வீரை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்கள் அர்ப்பணித்த அந்த வாழ்க்கை அதனுடைய பிரதிபலனாக அல்லாஹ் உலகம் எல்லாம் இந்த தீனை நிலைநாட்ட வைத்திருக்கிறான் இன்று எல்லாம் வருவதற்கு காரணம் அந்த சகாபாக்கள் செய்த தியாகம் மேலான சகோதரர்களே தாய்மார்களுடைய உள்ளத்திலும் இந்த மார்க்கத்துக்காக நான் எதுவும் செய்ய வேண்டும் குழந்தைகளுடைய உள்ளத்திலும் இந்த தீனுக்காக நான் எதுவும் செய்ய வேண்டும் முதியவர்களுடைய உள்ளத்திலும் இந்த தீனுக்காக நான் எதையும் செய்ய வேண்டும் என்ற அந்த வைராக்கியமும் ஆசையும் துடிப்பும் யாருக்கு இருக்குமோ நானும் எதையும் செய்ய வேண்டும் நானும் அல்லாஹுடைய தீனுக்கு எதையும் செய்ய வேண்டும் நானும் நபியுடைய தீனுக்கு எதுவும் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தை யார் எடுப்பார்களோ அல்லாஹ் அவர்களை பயன்படுத்துவான் அல்லாஹ் திறமையை பார்ப்பதில்ல அல்லாஹ் ஆற்றலை பார்ப்பதில்ல அல்லாஹு தாலா பார்க்கிறதே இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய தூய எண்ணத்தை தான் இஹ்லாஸ் எனும் தூய எண்ணம் அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டிய என்ற வைராக்கியம் அல்லாவுக்காக எதையும் செய்வோம் என்ற அந்த நிலைப்பாடு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுஹானா அதற்கு கட்டாயமாக நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்ய காத்திருக்கிறான் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அல்லாவுடைய உதவி நிச்சயமாக வரும் அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக வரும் யாருக்கு அல்லாஹுடைய நெருக்கக்கூடியவர்களுக்கு நபியுடைய சுண்ணாக்களை பேணக்கூடியவர்களுக்கு நபியுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய மறைமுகமான உதவி நிச்சயமாக வந்து தீரும் யார் நபியுடைய ஹதீஸை தன்னுடைய வீட்டிலையும் நபியுடைய குடும்பத்துடைய அன்பை தன்னுடைய வீட்டிலையும் கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் சாபாக்களில் அதற்கு அவ்வக்கர் ரதியலான் அவர்கள் செய்த சேவை ஒரு மாபெரும் சேவையாக இருக்கிறது ஹதிசை பாதுகாக்க நபியுடைய சுண்ணாவை பாதுகாக்க இறுதி நபித்துவத்தை பாதுகாக்க முசைலமா கர்தாப் உடன் போர் நடந்தது முசைலமா கர்தாப் தன்னை இறுதி நபி என்று வாதித்தான் அந்த இறுதி நபி என்று வாதித்த முசைலமா கர்தாவை அல்லாஹு தாலா ஒழிக்கிறதுக்கு வஹ்ஷி என்ற ஒருவரை அல்லாஹாலா உருவாக்கினான் அந்த வஹ்ஷி அவரை கொள்வதற்கு காரணமாக அமைந்தார்கள் யமாமா யுத்தத்தில் ஆயிரத்தி இருநூறு சஹாபாக்கள் ஷஹீதானார்கள் எழுபது பதில் சஹாபாக்கள் ஷஹீதானார்கள் எழுநூறு காரிகள் அதில் ஷஹீதானார்கள் மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே இந்த தீன் உலகத்தில் வளர்க்கப்பட்டது என்று சொன்னால் ஹதரத் ஹசைன் ஹுசைன் ரவி அல்லான் ஹுமா ஹதரத் ஹதரத் சஹாபாக்களில் எழுபது சஹாபாக்கள் உகத் போர்களத்தில் எழுபது சஹாபாக்கள் பீர மவுனாவில் எழுபது சஹாபாக்கள் யமாமா யுத்தத்தில் சுஹான் அல்லா அவர்கள் எழுநூறு வரைக்கும் அது ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் அவருடைய எண்ணிக்கைகள் அதிகரித்தது மேலான சகோதரர்களே தீனுக்காக ஸ்லாத்துக்காக தன்னுடைய உயிரையும் மதிக்காமல் அர்ப்பணிப்பதன் காரணத்தினால்தான் இந்த தீன் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது அல்லாஹ் உலகத்தில் இதை நிலைநாட்டி வச்சிருக்கிறார் அதனால உங்களுடைய எங்களோட அனைவர்களுடைய ஒவ்வொருவரும் யோசிக்கணும் நான் என்ன செய்ய முடியும் பிலால் ஒரு ஹபர்ஷி ஒரு நீக்ரோ அவர் யோசிக்கல என்னால் என்ன செய்ய முடியும் அவர் என்ன செய்தார் மண்ணில உருட்டப்படக்கூடிய நேரத்தில் அந்த கடுமையான நேரத்தில் யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அவர் இஸ்லாத்திலையும் ஈமான்லையும் மிக உறுதியாக இருந்தார் அகத் அகத் அகத் என்று சொன்னார் அடிப்படக்கூடிய நேரத்தில் ஸ்லாத்தை விடு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஸ்லாத்துல உறுதியாக இருந்தார் அல்லாஹு தாலா நிலைமைகளை சீராக்கினார் அதனால் முதல் முதலாக இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இருபது லட்சம் முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் சிறார்கள் பெரியவர்கள் அனைவர்களும் இரண்டாயிரத்தி ஐநூறு மசிதுகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் எங்களோட மசிதுகளோட தொடர்புள்ளவர்களாக வீடுகளில் அல்லாவுடைய ரசூலுடைய அன்புள்ளவர்களாக எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் நல்லமல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக பாவத்தை விட்டு வாலிபர்கள் மிக தூரம் உள்ளவர்களாக வாலிப சமூகத்தை வலிக்கெடுப்பதற்கு நவீன கருவிகள் நவீன இன்டர்நெட் சாதனைகள் இன்னும் பல வகையான சூழ்ச்சிகள் உலகமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது வாலிபர்களை வலிக்கெடுப்பது மிகவும் லேசு ஒரு இரண்டாயிரம் ஐயாயிரத்துடைய மொபைல் போன் மூலமாக வலிக்கெடுக்கப்படுவது சர்வ சாதாரணமாக இருக்கிறது பாவம் மிகவும் சர்வ சாதாரணமாகி விட்டது இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுடைய பாரிய பொறுப்பு வருங்கால சமுதாயத்தை மசிதோட தொடர்புள்ளவர்களாக அல்லாவோட தொடர்புள்ளவர்களாக நபியுடைய உண்மையான அன்புள்ளவர்களாக வீடுகளில் நல்லதை பேசுவது ரியாது சாலையின் முன்தகம் ஹதீஸ் போன்ற கிரந்தங்களை வீடுகளில் வாசிப்பதை குரானுடைய விளக்கங்களை முன்வைப்பதை நல்ல விஷயங்களை போதிப்பதை துவாக்களை பாடமாக்கி கொடுப்பதை மதரசாக்களுடன் ஆண்கள் பெண்கள் தொடர்பாக இருப்பதை குழந்தைகளை பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக மற்றதுகளோடு தொடர்புள்ளவர்கள் ஆக்குவதை எதிர்காலம் சமுதாயம் உருவாகுவதற்கு காரணமாக அவையும் பிலால் ரவியல்லான் அவர்கள் செய்த தியாகத்தின் காரணத்தினால் மதீனாவுடைய அதான் பிலாலுக்கு கொடுக்கப்பட்டது ரவி அல்லா அனுபவம் காபத்துள்ளால சிலை உடைக்கிறதுக்குரிய பாக்கியம் பிலால் ரதியல்லான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவை அல்லாஹ் அவர்களுடைய விஷயத்துல யா யுஹன்னாஸ் إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم என்று அல்லாஹ் பிலால் ரதி அவர்களுடைய விஷயத்துல காபிர்கள் மோசமாக பேசும் பொழுது அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் ஆண்கள் பெண்களாக உங்களை ஜோடிகளாக குளம் கோத்திரமாக பிரித்திருப்பதை பெருமை அடிப்பதற்கு அல்ல ஒருவரை ஒருவரை விட சிறந்தவராக பார்க்கறதுக்கு அல்ல அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு தான் உங்கள சிறந்தவர் யார் என்று சொன்னா தக்குவால் அதிகமானவர் வேளாண் சகோதரர்களே கடந்த மாதங்களில் கடுமையான சூடான நிலைமையை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் செல்லம் அவரிடத்தில் வந்து ஜும்மாவுடைய நாள்ல ஒரு சாபி முறையிட்டார்கள் யார சொல்லலாம் கடுமையான சூடாக இருக்குது கடுமையான சூடாக இருக்குது மழை இல்லாம எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் செத்து கொண்டிருக்குது யார சூழல்லா துவா செய்யுங்க என்று சொன்ன நேரம் ரசூசல்லா அலி செல்லம் அல்லாஹு மஸ்கினா அல்லாஹு மஸ்கினா ரைசன் மரியான் என்று ரவி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் துவா கேட்டார்கள் அல்லாஹ் சுபானு அந்த அந்த நாள் தொடர்க்கும் அந்த மலையை பொழிய செய்தான் பாவங்களை விட்டு பரிசுத்தமாகும் பொழுதுதான் மண் அமில சாலிஹம் ஈமானுடன் நல்லமல் செய்யும் பொழுது அல்லாஹ் சுயட்சமான நிம்மதியான வாழ்க்கை தருவதாக குரான் வாக்களிக்கிறது பாவம் அதிகரிக்கும் பொழுது மரம் மழையில்லாத சூழ்நிலை உண்டாகும் வறட்சிகள் அதிகரிக்கும் அநியாயக்கார அரசுகளை அல்லாஹ் நியமிப்பான் நாம் செய்யும் அமல்தான் நமக்கு அரசர்களாக வந்து விடியும் மேலான சகோதரர்களே அதனால் எப்பொழுதும் நாம் நபியவர்களுடைய சுண்ணாக்களை நபியுடைய வாழ்க்கையை எங்களுடைய குடும்பத்திலையும் எங்களுடைய வீட்டிலையும் எங்களுடைய குழந்தைகள் மத்தியிலும் பரப்பக்கூடியவர்களாக இருப்பதோடு நாங்கள் பாவங்களிலிருந்து பாவா செய்ய வேண்டும் நபியவர்கள் குரானில் இந்த ஆயத்தை குறித்து ரப்பக்கும் ربكم انه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم باموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم انهارا என்ற இந்த குரானுடைய ஆயத்தை ஓதுவார்கள் நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க பாவ மன்னிப்பு கேளுங்க அல்லாஹு தாலா என்ற நபியவர்கள் அந்த பணியை முடித்து அவர்கள் மௌத்து வரப்போகுது என்ற சந்தர்ப்பத்திலையும் இஸ்திஃபார் செய்யுமாறு இந்த தொழுகையை முடிச்ச நான் ஏதும் தவறு செஞ்சிருந்தா அல்லா நீ மன்னிச்சு என்று சொல்ல வைத்திருக்கிறான் மல்லசி மல்லிஸ்திஃபார் جعل الله له من كل هم فرجا من ضوق من كل ضيق مخرجا ويرزق من حيث لا يحتسب யார் இஸ்திஃபார கடைபிடிப்பார்களோ அல்லாஹ் நெருக்கடியிலிருந்து வெளியாகக்கூடிய வழியையும் அவர்களுக்கு கஷ்டத்திலிருந்து வெளியாகக்கூடிய வழியையும் அல்லாஹ் அவர்கள் அறியாப்புறத்திலிருந்து உதவியையும் செய்ய ஆரம்பிப்பான் அதனால் இந்த வறட்சி நீடிக்கும் என்றால் சிரமம் அதிகரிக்கும் அந்த சிரமம் வராமல் இருக்க நாட்டில் உள்ள எல்லா மசிதிகளிலும் நாட்டில் உள்ள எல்லா பகுதிகளிலும் நாம் இஸ்திஸ்கா தொழுக தொழுது அல்லா இடத்துல மன்றாட வேண்டும் சும்மாவுடைய நாட்கள் அல்லா இடத்துல கேட்க வேண்டும் தௌபா இஸ்திஃபார் செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் மலையை பொழிய வைப்பான் لولا الشيوخ ركة وأطفال رضة وبهائم رضة وصب عليكم العذاب الصبة أو كما قال عليه الصلاة والسلام உங்களுடைய உங்களுடைய முதிர்ந்தவர்கள் உங்களுடைய கால்நடைகள் உங்களுடைய குழந்தைகள் இல்லை என்றால் அல்லாவுடைய அதாவ் உங்கள் மீது மழை பொழிவது போன்று பொழியும் என்பதாக சுசலா அலிசல்லம் சொல்லியிருக்கிறார்கள் மேலான சகோதரர்களே பாவம் செய்வது மிச்சம் லேசு பாவம் இன்பமாக இருக்கும் அது ருசியாக இருக்கும் அந்த பாவத்துக்கு ஒரு எல்லை போட வேண்டும் ஒரு முடிவெடுக்க வேண்டும் வாலிப சமூகம் எங்களுடைய யுவதிகள் எங்களுடைய பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் பரதாவுடைய வாழ்க்கைக்கு வர வேண்டும் தௌபாவுடைய வாழ்க்கைக்கு வர வேண்டும் அந்நியர்களை பின்பற்றாமல் நபியவர்களையும் சகாபாக்களையும் பின்பற்றும் சமூகமாக மாற வேண்டும் நபியுடைய இறுதி நபித்துவத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் இந்த நாட்டுடைய இந்த கட்டம் ஒரு எலெக்ஷனை முன்னோக்கி கொண்டிருக்கிறது எலெக்ஷன் என்பது அது ஒரு ஜனநாயக ரீதியாக தரப்படக்கூடிய ஒரு உரிமை இந்த உரிமைகள் நேரத்தில் ஒவ்வொரு அரசாங்கமும் மிக நீதியாக நியாயமாக நடந்து கொள்வது இந்த எலெக்ஷன்களை நிதானமாக நடத்துவது இது ஒரு கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களாகிய நாம் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் குறிப்பாக யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ நபியுடைய வழியை அதையும் பின்பற்ற வேண்டும் அரசாங்கமாக இருந்தாலும் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அது வீடாக இருந்தாலும் அது மஸ்ஜிதாக இருந்தாலும் அது மதரசாவாக இருந்தாலும் அது மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்தாலும் ரசூசல்லாஹ் செல்லும் வழிகாட்டிருக்கிறார்கள் ஏச வேண்டாம் திட்ட வேண்டாம் பிறரின் குறைகளை பேச வேண்டாம் நேசிப்பதாகவும் நிதானமாக நேசிக்க வேண்டும் கோவிப்பதாகவும் நிதானமாக தான் கோவிக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்களை நபியவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்னுடைய சென்ற கொத்துபாவை ஞாபகப்படுத்துங்கள் அநியாயத்தை பற்றி நான் முன்வைத்தேன் அநியாயம் உலகத்தில் அதிகரிக்கும் பொழுது அல்லாவுடைய காரும் அசாபும் வருவதற்கு காரணமாக அமைகிறது நாங்கள் யாரையும் குறை சொல்லி ஒன்றும் நடக்க மாட்டாது എങ്ങളതാണ് നാളെ കുറച്ചുള്ള வேண்டும் ഇന്ന അള്ളാഹ് മാ ബിഖൗമിൻ അത്താ യുഗയ്യിറു മാ ബിഅൻഫുസിഹിം എങ്ങളെ നാളെ திருத்திக் கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் எங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வருவதில்லை எங்களுடைய கரங்கள் கொண்டதால் உலகத்தினுடைய கொந்தளிப்பும் அசாவுமாக அமைந்திருக்கிறது மலையை கொண்டு வர வேண்டுமா இஸ்திஃபாரில் ஈடுபடுவோம் தௌபாவில் ஈடுபடுவோம் பாவத்தை நிறுத்தி இந்த இடத்துல வணங்கினால் அல்லாஹ் வெளியே போகும் முன்போ உண்மையாக மலையை பொழிய வைக்க முடியும் அல்லா இடத்துல கேட்டால் அல்லாஹ் தரக்கூடிய ரப்பாக இருக்கிறான் அவன் ஒரு நாளும் தராமல் இருக்க மாட்டான் லா அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு நிராசை அடைய வேண்டாம் தரக்கூடிய ரப் தருவான் அவன் உலகத்தில் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறான் அவன் தர நாடினால் யாராலும் தடுக்க முடியாது அவன் தடுக்க நாடினால் யாராலும் கொடுக்க முடியாது நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது நீதான் கேவலத்தையும் கண்ணியத்தையும் தரக்கூடியவன் அதனால் மேலான சகோதரர்களே நாங்க வாழ்கிறோம் கொஞ்ச கால வாழ்க்கை ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கணும் ஒரு நாள் எங்களுக்கு மௌத்து வர போகிறது இன்னைக்கு வாழ்ந்த எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க எங்கட முன்னூத்தி நாளுக்கு நாள் மௌத்துடைய செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் வாப்ப மௌத்தாகினார் புள்ள மௌத்தாகவே புள்ள மௌத்தாகினார் வாப்ப மௌத்தாகவே இதோ மௌத்து வருகிறது எந்த நிலைமையில வருகிறது என்று தெரியாது மிச்ச பேர் நினைக்கிறோம் பாவத்தை இன்றைக்கு செஞ்சு கொள்வோம் நல்ல சந்தர்ப்பம் இருக்குது வாலிபம் இருக்குது பணம் இருக்குது செல்வம் இருக்குது பாவத்தை செஞ்சுட்டு பிஞ்சு தவா செஞ்சு கொள்வோம் நினைக்கிறோம் அது பிழையான ஜட்மெண்ட் அந்த அந்த ஜட்மெண்ட்ல இருக்கவானா அந்த சாட்டிஸ்பேக்ஷன்ல இருக்கவானா அந்த மன திருப்தியில் இருக்கவானா பாவம் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ளே ரூ போனவர்கள் ஏராயம் ஜினால் இருந்தவர்கள் சூதில் இருந்தவர்கள் அநியாயத்தில் இருந்தவர்கள் வட்டில் இருந்தவர்கள் நாசத்தில் இருந்தவர்கள் பாவத்தோட உயிர் போனவர்களுடைய வரலாறு ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த துணிவு வேண்டாம் அல்லாவுக்கு துணிவு பிடிக்காது யாரு துணிஞ்சுகிறார்களோ நான் பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கு புறம் தௌபா செய்து கொள்கிறேன் அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை ஈமான் இல்லாத நிலையில பறிச்சு விடுகிறான் அதனால எப்பொழுதுமே பணி உள்ளவர்களாக அல்ல இடத்துல பாவம் நடந்துச்சா பணிவோடு தௌபா செய்யக்கூடிய அந்த நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும் மேலான சகோதரர்களை திரும்ப ஒரு விடுத்தம் வேண்டிக் கொள்கிறேன் அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அடுத்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் இந்த செய்தி முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு அது யாராக இருந்தாலும் நாங்க எந்த கட்சிக்கு ஓட் போடணும் என்று யாருக்கும் சொல்ல மாட்டோம் ஆனா அவங்களோட புத்தியை நீங்க பயன்படுத்த வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்வோம் ஒவ்வொருவரும் தொழுது அல்லாடத்தில் மன்றாட வேண்டும் அல்லா நல்லதை தர வேண்டும் என்று அல்லாடத்தில் மன்றாட வேண்டும் உங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது அந்த வாக்களி உரிமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அந்த நேரத்தில் ஒரு சாட்சி சொல்றீங்க ஒரு ஒரு நல்ல சிபாரிசு செய்றீங்க அது நிதானமாக யோசிச்சு நான் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றத நீங்க ஒவ்வொருவரும் நிலைகால ஒரு முடிவுக்கு எடுங்க அரசியல் உள்ளவர்கள் ஒவ்வொருவரை குறை சொல்லி விமர்சிச்சு வீண் பழி போட்டு வீண் குற்றங்களை பேசி தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிச்சு தவறான விஷயங்களை பேச வேண்டாம் குறிப்பாக முஸ்லீம் அரசியல்வாதிகள் இந்த விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க பெரும் பாவம் இஸ்லாம் புறம் பேசுவது தடுத்திருக்குது இஸ்லாம் ஜினா செஞ்சவன் என்று வந்து சொன்னவனை கூட மறைக்குமாறு சொல்லியிருக்குது பாவம் செஞ்சவர்களுக்கு சௌபாவை வழிகாட்டுமாறு இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது ஹியூமன் ரைட்ஸ் நபியவர்கள் தன்னுடைய அஜத்துல் வதா மினால் அந்த அரபாவுடைய மைதானத்தில் உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது போல ஹியூமன் ரைட்ஸ் எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு உலகமும் எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு ஹியூமன் ரைட்ஸும் பேசியது கிடையாது அந்த அளவுக்கு அஜத்துல் வதாவில் குழந்தை மீதும் மிருகத்தின் மீதும் நபியவர்கள் மனைவி மீதும் பெண்கள் மீதும் சிறார்கள் மீதும் நபியவர்கள் இறக்கும் காட்டுமாறு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்த அந்த மனிதனுக்கு நபியவர்கள் வழிகாட்டினார்கள் ஒட்டகம் இது உனக்கு விளையாடுறதுக்கும் உட்கார்ந்திருக்கும் ஒரு புற்றுவம் அல்ல என்று சொல்லிக் கொடுத்தார்கள் புத்தகத்தை முதிர்வு அடைந்த பொழுது ஒதுக்கி வைத்த அந்த அந்த குடும்பத்துக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் மிருகங்கள் மீது இறக்கம் காட்டிய நபி மனிதர்கள் மீது எவ்வளவு இறக்கம் காட்டியிருக்கிறார்கள் செத்த பணத்துக்கு எளிமை நின்ற நபிசல்லாஹ் அலைவு செல்லும் முஸ்லிம்களை வழிகாட்டிருக்கிறார்கள் அதனால நாங்கள் அரசியலில் ஈடுபட்டாலும் முஸ்லிம் அரசியல்வாதிகள் என்ற ஒரு சிறந்த நிலைப்பாட்டை இந்த நாட்டுக்கு நாங்கள் காண்பிக்க முடியும் காண்பிக்க வேண்டும் இல்லைண்டா அதுக்கு நாங்கள் அல்லாவுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அத்தோடு நான் ஒரு கடைசி ஒரு நிகழ்வை சொல்லி இந்த கொத்மாவை முடிக்க போகிறேன் இன்று இரவு ஒரு மணிக்கு எனக்கு ஒரு டெலிபோன் கால் வந்தது அந்த டெலிபோன் கால் வெள்ளவத்தையை சேர்ந்த என்னுடைய ஒரு நண்பரின் ஒரு தகப்பனார் துடிச்சு கொண்டு கால் பண்ணினார் அந்த போன் பண்ணும் பொழுது அவர் சொல்றாரு என்னுடைய மகன் பாகிஸ்தான்ல திடீர்ந்து மௌத்தாயிட்டார் என்ற செய்தி எனக்கு கேள்விப்பட்டுச்சு அசரத் எனக்கு என்ன செய்ய தெரியல நீங்க எனக்கு வழிகாட்டுங்களேன் நான் உடனே கண்டக்ட் பண்ணினேன் அது இரவு ரெண்டு மணியாக ஒன்றரை மணியாக இருக்கும் அந்த நேரத்தில் இலங்கையோட மிக நெருக்கமாக இருந்த ஒரு பெரிய ஆலிம் மௌலானா சயித் பூரி அவர்கள் அவரோட வில்லவத்தை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்று அழைக்கப்படக்கூடிய நல்ல சாலிகான மனிதர் இலங்கையில பல சந்தர்ப்பத்தில் உலமாக்களுக்கு பாகிஸ்தான்ல ஓதக்கூடிய உலமாக்களுக்கு உதவியாக இருந்தவர் இன்னும் பழைய சந்தர்ப்பத்தில் ஜெமியத்துள்ளமாவுடைய விஷயங்களுக்கும் உதவியாக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஏழு காதியான டிக்ளரேஷன் நேரத்தில் இலங்கைக்கு வந்த அந்த மௌலானா ஜலால்பூரி அவர்களையும் இந்த அப்துல் ரஹ்மான் அவர்களும் இன்னும் ரெண்டு அவர்களுடைய குழந்தை பதினாலு வயது சிறியவரும் இன்னும் ஒரு சகோதரரும் அஞ்சு பேர் வாகனத்தில் இஷா தொழுதுட்டு ஜிக்கர் எல்லாம் முடிச்சுட்டு கராச்சியில போய் கொண்டிருக்கும் பொழுது நாலு பேர் வந்து அவர்களை ஷூட் பண்ணி நாலு பேரும் ஷஹீதாகிவிட்டார்கள் மிகவும் சோகமான ஒரு செய்தி இப்பொழுது அவர்களுடைய ஜனாதா கராச்சியில ஜும்மா தொழுகைக்கு பிறகு நாலு பேருடைய ஜனாதாவும் அடக்கப்பட இருக்கிறது இந்த அப்துல் ரஹ்மான் சமீபத்தில் வந்துட்டு போனார் இந்த பல சகோதரர்களோட மிக நெருக்கமானவர் உலமாக மிகவும் நேசிக்கக்கூடியவர் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் மாற்றிக்கொண்ட ஒரு மனிதர் அவர் தன்னுடைய மனைவி விட்டு பிரிய முத ஏழாம் திகதி சொல்லிட்டு போயிருக்கிறார் நான் மௌத்தாகினா என்னுடைய ஷேக் முஃப்தி சயித் அவர்களோடு தான் அடக்கப்பட வேண்டும் என்று ரெண்டு பேருடைய ஜனாசாவும் ஒரே இடத்துல இன்றைக்கு நாலு ஜனாசாக்கள் கராச்சியில் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் பதவியையும் நசிவாக்க வேண்டும் என்று துவா செய்வதுடன் அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதலையும் கொடுக்க வேண்டும் என்று ஷாலா தொழுகையை நாம் நடத்தியதற்கு பிறகு மறைவான காயம் ஜனாசாவும் நடத்துவோம் மேலான சகோதரர்களை பெரியார்களே நான் சொல்வது என்னதுன்னா நாங்க வாழ்க்கையில எது சரி செஞ்சுட்டு போகணும் நிச்சயமாக சந்தேகம் இல்ல அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கை நாங்க வைக்கிறோம் அல்லாஹ் ஷஹாதத்துடைய தர்ஜாவை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் துவா செய்வோம் மேலான சகோதரர்களே இப்படி ஒரு ஷஹாதத்து கிடைக்கும் அது நிச்சயமாக பாக்கியமாகத்தான் இருக்கும் அல்லாஹ் நாம் உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கும் பொழுது ஏதோ ஒன்று சாதிச்சு விட்டு போக வேண்டும் ஏதோ ஒன்று செய்து விட்டு போக வேண்டும் கோழைகளாக எதுவுமே இல்லாதவர்களாக மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களாக மற்றவர்களுடைய சொத்தை பறித்தவர்களாக ஹராமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக துணியால போயிட்டும் உண்டா பெரிய நஷ்டமாக இருக்கும் நான் சென்ற மாதம் கராச்சிக்கு போன பொழுது இவர்கள் எல்லோரும் மிக அழகாக வரவேற்றார்கள் இவர்கள் முஃப்தி சயித் ஜலால்பூர் என்பவர்கள் லண்டன்ல ஒவ்வொரு வருஷமும் ஹசமுன் நுபுவத் இறுதி நபித்துவத்துக்காக வேண்டி பெரிய கான்பரன்ஸ் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காதியானிகள் மூவ்மெண்ட் இன்றைக்கு உலகத்தில் பெரிய ஒரு சூழ்ச்சியை செஞ்சு கொண்டு இறுதி நபித்துவத்துக்கு போராட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது மஜ்லிஸ் தஹபுஸ் ஹத்தமுன் நுபுவா என்று கராச்சியில ஒரு சென்டர் அமைக்கப்பட்டு உலகமெல்லாம் இறுதி நபித்துவத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த முஃப்தி சயித் ஜலால்புரி அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழுல இலங்கைக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் இலங்கையை பற்றி அவருடைய வரலாறை ஒரு எட்டு பக்கத்தில் அழகாக சமீபத்தில் உறுதல் எழுதியிருக்கிறார்கள் மிக அழகாக அவருடைய வருகை இலங்கை மக்களை பற்றி இலங்கை மக்கள் தான் கண்ட ஒரு வாரம் இருந்து அவர்கள் புத்தகத்துக்கு போனார்கள் அவர்கள் கண்டிக்கு போனார்கள் பல பகுதிகளுக்கும் விஜயம் செய்தார்கள் அவர்கள் நேற்று இரவு அவர்கள் வளமையாக அசருக்கு பிறகு சிக்கர் செய்வார்கள் அதில் அப்துல் ரஹ்மான் அவர்களும் கலந்து கொண்டு மகரிவுக்கு பிறகும் துவாலையும் பத்ரோவுடைய விஷயங்களையும் பல மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிச்சுட்டு அன்றே அவர்கள் வாகனத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த சோகமான நிகழ்வு நடந்திருக்கிறதை மேலான சகோதரர்களை பெரியார்களே யாரெல்லாம் இப்படி அநியாயக்கார செயல்களை செய்கிறார்களோ சென்ற மாதம் நான் சொன்ன குத்துபாவை ஞாபகப்படுத்தட்டும் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒரு முடிவை நிச்சயமாக வைத்திருக்கிறார் ஒரு ரத்தத்தை பலியெடுக்கக்கூடியவர் வீணாக ஒரு ஒரு எறும்பை ஒரு எறும்பு கடிச்சதுக்காக பல எலும்பை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறார் உயிர் பலி எடுப்பதை பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் போன்று இஸ்லாமிய நாடுகளில் இப்படியான நிகழ்வுகள் நடப்பது அது மிக கவலைக்குரிய இடங்களாக இருக்கிறது அல்ல எங்கும் இப்படியான நிலைமைகள் நடக்காமல் பாதுகாப்பானாக எங்களுடைய உடல் பொருள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று அஜத்துல் வதாவில் நபியவர்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் பொருளும் செல்வமும் அவருடைய ரத்தமும் பாதுகாக்க வேண்டும் என்று நபியவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி உலகத்துக்கு நாம் அறிவிப்போம் ஒவ்வொருவரும் உயிரையும் மற்றவருடைய மானத்தையும் ரத்தத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லா நம் அனைவர்களையும் ஆக்குவானாக யாழ்லா எங்களை ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க செய்வாயாக யாழ்லா எங்களுடைய நிலைமைகளை மாற்றி அமைப்பாயாக நாம் நல்லதை செய்யக்கூடிய மக்களை ஆக்குவாயாக யாழ்லா எங்களுடைய நாட்டுடைய வறட்சியை போக்கிவிடுவாயாக ரஹ்மத்தான மலையை எமக்கு தருவாயாக ரஹ்மத்தான மலையை தருவாயாக யாழ்லா எங்களுடைய நாடை ஒரு நிம்மதியான நாடாக ஆக்கி தருவாயாக முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ செய்வாயாக யாழ்லா எமக்கு உயர்வையும் கண்ணியத்தையும் நிச்சயம் தருவாயாக எமக்கு பாதுகாப்பை தருவாயாக எமது உடல் பொருள்களை பாதுகாப்பாயாக எல்லாம் பொருத்தமான அரசாங்கத்தை நீ அமைத்து தருவாயாக முஸ்லிம்களுக்கு சாதகமானதை அமைத்து தருவாயாக எங்களுடைய வீருக்கு சாதகமாக அமைத்து தருவாயாக எல்லாம் எங்களை நல்ல வழியில் நடத்துவாயாக பாவமான காரியத்தில் எங்களை பாதுகாப்பாயாக எல்லா எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவாயாக எல்லாம் ஷஹீதாக்கப்பட்ட இந்த நல்லடியார்களுக்கு ஷாதத்துடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதலை ரசிவாக்குவாயாக எல்லாம் எங்களுடைய வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக